ஈழத்தமிழர்களுக்கு எதிராக நடந்த நடக்கிற படுகொலை அது வேற தமிழகத்திலையும் இந்திய வல்லாதிக்கம் செய்யற அந்த துரோகத்தமும் சேர்ந்து சில தமிழர் இளைஞர்கள் மத்தியிலயோ அல்லது இப்போ மணி போன்றவர்கள் குளத்தூர்மணி அவர் பே மணியரசன் போன்றவர்கள் பேசிய அந்த செய்திகள் கேள்விப்பட்டோம் படிச்சோம் தமிழ் தேசியம் குறித்தும் பரவலா ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு கொஞ்சம் பரவலா ஒரு பொதுமக்களிடையே பேச தொடங்கியிருக்கிறாங்க ஆமா பெரியாரும் தமிழ் தேசியம் குறித்து பேசியிருக்கிறார் ஆமா இன்றைய சூழலில் தமிழ் தேசியத்தோட இருப்பும் அது சார்ந்த அது சார்ந்த பெரியார் பேசின தமிழ் தேசியனோட இருப்பும் தேவையும் என்ன என்னவா இருக்குதுன்னு கருதுறீங்க இது தமிழ் தேசியம் அப்படின்னு நீங்க ஒரு மொட்டையை நம்ம ஒரு விஷயத்துக்கு வரையறுக்கு வர முடியாது இந்த தமிழ் தேசியத்தை யாருக்கு எதிராக வரையறுக்கிறோம் யாரிடமிருந்து தமிழ் தேசியத்தை பெறுகிறோம் அப்படிங்கறதுல வந்து தமிழ் தேசியம் பேசுறதுல ஒரு ஒரு கிளியரான வரையறை இல்லை இன்னைக்கு வரைக்கும் இல்லை அவங்க வந்து என்னன்னா பிற மாநிலத்தை சேர்ந்த உழைக்கும் மக்களை வந்து எதிரிகளாக காட்டி பேசுற தமிழ் தேசியவாதிகள் தான் என்னை பொறுத்த வரைக்கும் அதிகம் இருக்கிறாங்க கர்நாடகத்தில் தண்ணி வரலன்னா ஒட்டுமொத்த கர்நாடக மக்களை அடையாளப்படுத்தி அவனை ஒரு இன எதிரியாக பேசுகிற ஒரு விஷயமும் கர்நாடகம் பெங்களூர்லயோ அல்லது மும்பையிலயோ தமிழர்கள் தாக்கப்பட்ட அங்க இருக்கிற மராட்டியர்களுக்கு எதிராக மராட்டி உழைக்கும் மக்களையும் ஒன்னா சேர்த்து அவர்கள் தமிழர்களுக்கு எதிராக சித்தரித்து பேசுற ஒரு போக்கு இந்த மாதிரியான வந்து ஒரு ஒரு ஒரு உழைக்கும் மக்களை வந்து பிரித்து பார்க்க தெரியாத உழைக்கும் மக்கள் உழைக்கும் மக்களை வந்து எதிரிகளாக இன்னொரு உழைக்கும் மக்களுக்கு சித்தரிக்கிற தமிழ் தேசிய போக்கு வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது அது தமிழ் தேசியமும் அல்ல அது வந்து ஏறக்குரிய இந்து தேசியம் அது ஏன்னா இந்துக்களா இருக்கிறவன் இப்படிதான் வந்து ஒவ்வொரு ஊருக்கு ஏற்ற மாதிரி பாலிடிக்ஸ் பண்ணுவான் இந்து அரசியல் பேசுறவன் பெரும்பான்மையான தமிழ் தேசியவாதிகளோட நிலைப்பாடு என்னன்னு சொன்னா ஒரு இன மக்களை இன்னொரு இன மக்களுக்கு எதிராக சித்தரிப்பதுதான் தமிழ் தேசியமா இருக்குது அவங்க என்ன கவுண்டர் அதுக்கு என்ன மாற்று சொல்றாங்கன்னா கர்நாடகத்துல வந்து பாத்தீங்கன்னா தமிழன்னு சொன்னாலே அடிக்கிறான் நீ தான் இங்க வந்து திராவிடம்னு பேசுற இனம்னு பேசுற அப்படிலாம் பார்க்க கூடாதுன்னு சொல்ற அப்படின்னு சொல்றாங்க கர்நாடகத்தில் இருக்கிற அப்படி செய்யறதா கூட வச்சுக்கலாம் கர்நாடகத்தில் இயங்குற வட்டால் நாகராஜோ அல்லது மற்றும் சில தமிழ் இன விரோதிகளாக தீவிரமா செயல்படுறவனுக்கு வந்து எந்த சமூக பங்களிப்பும் கிடையாது அவன் ஒரு சமூக விரோதி அவனுக்கு எந்த உழைக்கும் மக்கள் மீது எந்த அன்பும் கிடையாது இன்னும் சொல்ல போனா கர்நாடகத்தில் இருக்கிற உழைக்கும் மக்களுக்கு மேல கூட அவனுக்கு அன்பு இருக்க வாய்ப்பு இல்லை ஆனா அது போன்ற ஒரு அரசியல்வாதியா நீங்க நீங்க பெரியார் பத்தி பேசுறீங்க மகசீம் பத்தி பேசுறீங்க நீங்க வட்டால் நாகராஜ் மாதிரி பேச முடியாது இல்ல இப்போ வட்டால் நாகராஜ் என்ன அரசியல் பயன்படுத்துறோம்னா அதே அரசியலை தமிழ் தேசியம் பேசுகிற நாம் பயன்படுத்துவது என்பது அது ஒட்டுமொத்த தமிழ் தமிழ்நாட்டில் இருக்கிற உழைக்கும் தமிழ் மக்களுக்கு கூட அது எதிரானதான் முடியும் சில நேரங்கள்ல சோ அந்த மாதிரியான வரையறைக்கப்படாத வெறும் இன்னொரு மொழி பேசுகிற உழைக்கும் மக்களை தமிழ் மக்களுக்காக எதிராக சித்தரிக்கிற போக்குங்கிறது அது தமிழ் தேசியத்துக்கு ஆதரவானது கிடையாது அது எது அது வந்து உழைக்கும் மக்களுக்கும் எந்த உழைக்கும் மக்களுக்கும் ஆதரவானது கிடையாது ஒண்ணு ரெண்டு பெரியார் பேசுற தமிழ் தேசியத்துக்கும் இவர்கள் பேசுற தமிழ் தேசியத்துக்குமான வித்தியாசம் நம்ம முதல்ல ஒண்ணு சொல்லணும் பெரியார் தமிழ் தேசியத்தை வந்து மொட்டையா தமிழ் தேசியம் அப்படின்னு பேசிடல அவர் பெரியார் கடவுள் மறுப்பு அப்படிங்கிற விஷயத்த கூட எது மூலமா போறாருன்னு பாத்தீங்கன்னா பார்ப்பன எதிர்ப்பு அப்படிங்கிற நிலையில் இருந்துதான் கடவுள் மறுப்புக்கு போறாரு அவர் சாதி எதிர்ப்பு அப்படிங்கிற நிலையில இருந்துதான் கடவுள் மறுப்புக்கு போறார் பெரியார் பெரியார் வந்து தமிழ் தேசியத்தையும் பேசியிருக்கிறாரு ஆனா எதை பேசினாலும் பெரியாரோட பெரியாரோட சிந்தனைகள் எதை சுற்றி அதை நோக்கி போகும்னு பாத்தீங்கன்னா அதுக்குள்ள இந்து மத எதிர்ப்பு பார்ப்பன எதிர்ப்பு சாதி ஒழிப்பு இந்த மூணு விஷயங்களையும் உள்ளடக்கி அவர் எதை சொன்னாலும் சொல்லுவாரு சுதந்திர போராட்டம் போது அதை ஏன் ஆதரிக்கல அப்படின்னு கேட்டாருன்னா அதுக்கான பின்னணி இதுதான் அப்புறம் வந்து சீனா யுத்தத்தின் போது ஏன் வந்து சீனா போராட்டத்தை வந்து அதுல வந்து இந்தியாவுக்கு ஆதரவா பெரியார் பேசலன்னு சொன்னா அதோட காரணமும் இதுதான் அது போக பெரியார் பேசிய தமிழ் தேசியங்கிறது என்னன்னா இந்த தமிழ் தேசியவாதிகள் பேசுகிற பெரும்பாலான தமிழ் தேசியவாதிகள்ல இந்து நம்பிக்கை கொண்ட இந்து சாதி அபிமானம் கொண்ட தமிழ் தேசியவாதிகள்ல இருந்து பெரியார் எப்படி வேறுபடுறாருன்னு சொன்னா அவர் வந்து பார்ப்பன இந்து மத சாதி பார்ப்பன எதிர்ப்பு இந்து மத எதிர்ப்பு சாதி ஒழிப்பு கண்ணோட்டத்தில் தான் பெரியார் தமிழ் தேசியம் பேசுறாரு ஆனா இந்த தமிழ் தேசியத்தை தமிழ் தேசியம் பேசுறவங்க யாரும் பேசுறதில்ல இந்துவா இருந்தாலும் சரி இந்து உணர்வா இருந்தாலும் சரி சாதிய உணர்வாளர் இருந்தாலும் சரி அவர் ஒரு தலித் விரோதியா இருந்தாலும் சரி சுயஜாதி அபிமானமா இருந்துகிட்டு மற்றவனை கேவலமா ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்குறதா இருந்தாலும் சரி முதல்ல தமிழ அப்படிங்கிறதுல வரட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம்னு இவங்க இருக்கிறாங்க அதனால பெரியார் பேசிய தமிழ் தேசியத்திற்கும் இவர்கள் பேசுகிற தமிழ் தேசியத்திற்கும் ஒற்றுமை கிடையாது அது வேறு இது வேறு அப்புறம் ஈழ பிரச்சனையோடு தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனையை ஒப்பிட்டு நம்ம செய்ய முடியாது அப்படிங்கிறது இவங்க புரிஞ்சுக்கணும் ஈழத்தில் வந்த தமிழ் தேசியம் அப்படிங்கிறது வந்து அதில் நியாயம் இருக்குது அவர்களுக்கு உரிமை இருக்குது ஈழத்தில் தமிழ் தேசிய விஷயத்தை முடிவு கொண்டது இது ஈழ தமிழர்கள் அப்படிங்கிறதோடவும் சிங்கள அரசு தான் அதை செய்யுது ஈழ தமிழர்கள் வந்து ஒரு தமிழ் தேசியம் அடையணும்னு சொன்னோம் தனக்குன்னு ஒரு நாடு உருவாக்கிக்கணுங்கிற ஒரு காரணத்தையும் நெருக்கடியையும் அங்க இருக்கிற சிங்கள அரசு தமிழர்கள் மீது வன்முறையை புரோகிப்பதனாலும் அவர்கள் உரிமையை நசுக்குவதனாலும் தான் அந்த மக்கள் வந்து தனிநாடுங்கிற கோரிக்கைக்கு போறாங்களே தவிர அதை அவர்களாக உருவாக்கலங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் அது போன்ற ஒரு கோரிக்கை அது போன்ற ஒரு நியாயமான கோரிக்கை அல்லது அது போன்ற ஒரு எதிரி மிக சரியாக அடையாளப்படுத்துகிற தன்மை வந்து தமிழ்நாட்டுல இல்ல ஒரு குழப்பமா இருக்கு தமிழ் தேசிய கோரிக்கைகள்ல கொள்கைகள்ல ஒரு தெளிவற்ற நிலை இருக்குது அதனால நீங்க இந்திய வல்லாதிக்கம் வந்து தமிழர்கள் மீது அடக்குமுறைகளையோ அல்லது அவர்கள் உரிமைகள் மீதான அடக்குமுறையோ எதுவும் நிகழ்த்தலன்னு சொல்றீங்களா அதாவது இந்திய வல்லாதிக்கம்ங்கிறது வந்து தமிழர்கள் மீது மட்டுமல்ல அது இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநில மக்கள் மீதும் அடக்குமுறை ஏவுது அப்படிங்கிறது ஆமா எல்லா தேசியம் இன்னும் குறிப்பா சொல்லணும்னு சொன்னா தமிழ் தேசிய அது தமிழ்நாட்டின் மீது தமிழர்கள் அப்படிங்கிற அடையாளத்தோடு இந்திய ராணுவம் அல்லது இந்திய அரசு வன்முறை ஏவியதை விட எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுல தமிழன் அப்படின்னு பார்த்து அவனை வந்து அவன் மேல வந்து தமிழ்நாட்டுக்குள்ளார வந்து இந்திய ராணுவம் வந்து தமிழர்களை கண்டு அச்சுறுத்தி அவனை துன்புறுத்தி அவனை சுட்டு பொசுக்கிற தன்மை இருந்து தீவிரமா இங்க இல்ல ஆனால் இந்த இந்தியா இந்திய தேசியத்தில் மிக கடுமையான ஒடுக்குமுறைக்கு உள்ளாகிற மக்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா அசாம் மக்கள் காஷ்மீர் மக்கள் பீகார் மக்கள் இன்னும் வந்து பின்தங்கிய மாநிலங்கள் இருக்கிற மக்கள் வந்து இந்திய தேசத்தின் கால்கள்ல நசுங்கி தினம் தினம் சாகுறாங்க சொல்ல முடியாத துயரங்களுக்கு உட்படுறாங்க இந்த இந்திய ராணுவத்தினாலையும் இந்திய அரசினாலையும் அவங்கதான் வந்து கடுமையான வன்முறைக்கு உள்ளா உள்ளாவுறாங்க அது போன்ற வன்முறை கூட தமிழ்நாட்டுக்கு இல்லை அப்படின்னு நான் கருதுறேன்